திருச்சிற்றம்பலம் திரு சேதிராயர் அவர்கள் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் கோயில் திருச்சிற்றம்பலம் செல்லுலாம்பயல் தில்லையோளேரும்மை சால நாளையன் சார்வதினால் இவள் வேலையார் விடம் உண்டுகந்தீரென்ற மாலதாகும் என் வாணுதலே வாணுதர் கொடி மாலது வாய்மிக நாணமற்றனள் நானறியேன் இனி சேணோதர் புலி தில்லையுளிருமை காணில் எய்பிலள் காரிகையே காரிகை கருளீர் கருமால் கரி ஈரூரி தெழ போர்வையினீர் மிகு சீரியல் தில்லை சிவனாய் சிவனே என்று வேறினர் குழலாள் இவள் விம்முமே விம்மி விம்மியே வெய்து உயிர்த்தாளேனோ உம்மையே நினை தேத்தோ ஒன்றாகிலள் செம்மலோர்பையில் தில்லையூளிரங்கள் அம்மல்லோதி அயர்வுருமே அயர்வூற்றஞ்சலே கோப்பியந்தோயனை உயவுன் கொன்றயந்தாரருளாயினும் செயலூற்றார்மதில் தில்லையூளீர் இவன் மயலூற்றாளென்றன் மாதிவளே மாதோர் கூரன் வண்டார் கொன்றை மார்பனென்றோதில் உயவன் ஒன் பைங்கிளியேயேனோ செய்தி தீர்ச்சிரம் நான் மூகனை தில்லை வாதி தீரன் மடக்குடியே கொடியை கோமள ஜாதியை கொம்பிளம் பிடியை என் செய்திட்டீர் பகைத்தார் பூரம் இடியை செஞ்சிலை கால்வளை தீரென்று முடியும் நீர் செய்த மூச்சரவே அரவனே அன்று பன்றி பின்னேகிய மறவனே என்னை வாதை செய்யலேனும் சிறை வண்டார் பொழில் தில்லையுளீரெனும் பிறை கூலாம் நோதர் பெய்வளையே அன்றரூ கண்ணை பல்லீரு தானையை கொன்று காலனை கூழிழை தீரேனும் தின்றலார் பொழில் தில்லையூளீரிவள் ஒன்றும் ஆகிலள் உம் பொருட்டே ஏயுமாறெழில் சேதிபர் கோந்தில்லை நாயனாரை நயந்தூரை செய்தன தூயவாரூரை பார்த்தூர கத்திடை ஆய இன்பம் எதியிருப்பரே தூயவாரூரை பார்த்துறக்க திடை ஆய இன்பம் எய்தியிருப்பரே திருச்சிற்றம்பலம் திருவிசைப்பா முற்றிற்று திருச்சிற்றம்பலம்